அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்ட கண்ணியமிக்க சஹாபாக்கள் தாபகங்கள் சபாத்தாபகங்கள் கயாமத்து வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாம் ஜல்ல ஜலாலுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுடைய கட்டளைக்கு மதிப்பு கொடுத்து காப்புடைய நீயத்தோடு அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் விசுவாசிகளே அல்லாஹானவை உள்ளால் உள்ளபடி பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன் அன்பு கட்டளை பிறப்பித்துள்ளேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்திலே ஒரு கொஞ்ச கால வாழ்க்கையை தந்து அந்த வாழ்க்கைக்கு பின்னால் பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது முடிவில்லாத நீண்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கைக்குரிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காக உலகத்தில் அல்லாஹ் கொஞ்ச கால வாழ்க்கையை தந்தனுப்பிருக்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான வாழ்நாளை கழித்து விட்டோம் இருக்கக்கூடியது எவ்வளவு நாள் என்பது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசிக்கும் தன்னுடைய ஆயுள் காலம் எப்பொழுது முடிந்தது என்பது யாருக்கும் தெரியாது அல்லாஹு சுகானகுவத்தாலா இந்த வாழ்க்கையை ஒரு அமானிதமாக தந்திருக்கிறான் மனிதன் நாளை தியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தாலாவிடத்திலே சண்டையிடுவான் அல்லாஹுடத்திலே மன்றாடுவான் அல்லாஹு தாலாவிடத்திலே தர்க்கம் செய்வான் என்றெல்லாம் குரானிலும் ஹதீஸிலும் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது யா என்னை கொஞ்ச காலம் நீ விட்டு வைத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அமல் செய்து வந்திருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பேன் நான் என்னுடைய ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று மனிதன் அல்லாஹுடத்திலே சொல்லுவான் அல்லாஹுக்கு சுமான ஆளா இதனால் தான் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு அமானிதமாக எங்களிடம் தந்திருக்கிறான் எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு சுகானகுவத்த ஆளா நாம் ஆலமுள் அருவாகில் இருக்கும் பொழுதே எங்களிடம் விலை பேசி அல்லாஹ் விலைக்கு வாங்கிவிட்டோம் إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة الله سبحانه وتعالى நீங்கள் உலக வாழ்க்கைக்கு செல்கின்றீர்கள் அந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற செல்வங்கள் சொத்துக்கள் பொருட்கள் அனைத்தையும் சுவர்க்கத்திற்காக வேண்டி விலை பேசுகிறீர்களா சுவர்க்கத்திற்காக வேண்டி என்னிடம் விட்டு விடுகின்றீர்களா என்று கேட்ட பொழுது நாங்கள் அனைவரும் அல்லாஹிடத்தில் எம்முடைய வாழ்க்கையும் எம்முடைய வளத்தையும் அல்லாஹிடத்தில் விற்றிருக்கிறோம் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் விற்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறோம் மனிதனுடைய வாழ்க்கை ஹயாத் இது அல்லாஹ்விடத்தில் விற்கப்பட்ட ஒரு பொருள் எங்களிடம் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் இது ஏற்கனவே அல்லாஹுக்கு விற்கப்பட்டிருக்கிறது அதனால் தான் அல்லாஹ் எங்களுடைய உயிரை எங்களுக்கு தெரியாமல் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் குறித்துக் கொள்கிறான் அமானிடம் என்ற சொல் அது யாரிடம் ஒப்படைக்கப்படுகின்றதோ அமானிட பொருள் யாரிடம் ஒப்படைக்கப்படுகின்றதோ அது குறிப்பிட்ட நேரம் இன்ன நேரத்தில் இன்ன இடத்தில் இன்ன சமயத்தில் நான் உங்களிடம் வந்து பெற்றுக் கொள்ளுவேன் என்ற ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு பொருள் தான் அமானிடம் உதாரணமாக நான் உங்களிடத்தில் ஏதாவது ஒரு பொருளை விலைக்கு வாங்குகிறேன் விலைக்கு வாங்கி எனக்கு சொந்தமான ஒரு பொருளை யாராவது இடத்தில் ஒப்படைக்கின்றேன் வச்சுக்கோங்க நான் கொஞ்ச நாளைக்கு வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த பொருள் எனக்கு சொந்தமானது அது உங்களிடம் எத்தனை ஆயிரம் வருடங்கள் இருந்தாலும் அந்த பொருளை தொடுவதற்கோ உபயோகிப்பதற்கோ பயன்படுத்துவதற்கோ உங்களுக்கு சரியாக்கில் அனுமதி இல்லை மார்க்கத்தில் அனுமதி இல்லை அது ஒரு அமானிடம் எத்தனை வருடங்கள் கழித்து எந்த நேரத்தில் என்ன சமயத்தில் வந்து கதவை தட்டினாலும் அந்த பொருளை நீங்கள் திருப்பித் தருவது உங்கள் மீது கடமையாக இருக்கிறது அல்லாஹுக்கும் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு அமானிதமாகத்தான் எங்களிடத்தில் கொண்டிருக்கிறான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு அமானிதம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் நாளை சியாமத்துடைய நாளையில் கேட்க இருக்கிறான் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கை பொய்யானது போலியானது ஏமாற்றக்கூடியது இதை நாம் அன்றாடம் அறிந்து வருகிறோம் தெரிந்தும் வைத்திருக்கிறோம் உதாரணமாக எங்களுடைய பஜார்ல ஒரு கடை வாங்குறதாக இருந்தால் எங்களுடைய பஜார்ல நாங்க ஒரு கடை வாங்குறதாக இருந்தால் அந்த கடையை பத்தி விசாரிப்போம் பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க இந்த கடை வியாபாரத்துக்கு மிகவும் போதுவான ஒரு இடம் அல்ல இத பல பேர் வாங்கி இருக்கிறாங்க ரொம்ப பேர் வாங்கி இதுல வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க நிறைய முதல் போட்டு இருக்கிறாங்க அவங்களோட வியாபாரத்துல நிறைய நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க யாரும் இதுல லாபம் அடைஞ்சதாக நாங்க காண இல்ல நீங்க விருப்பமண்டா வாங்குங்க என்று சொன்னால் அல்லாஹுடைய நல்லடியார்களே உள்ள நாங்க யாரும் அந்த இடத்துல அந்த கடையை வாங்க மாட்டோம் யாராவது ஒரு வீடு வாங்குறதாக இருந்தால் அந்த வீட்டை சூழ உள்ள மக்கள் சொல்றாங்க இந்த வீடு அவ்வளவு நல்லதில்லை இத பல பேர் வாங்கி இருக்கிறாங்க பல பேர் இதுல இருக்கிறாங்க யாருடைய வாழ்க்கைக்கும் இந்த வீடு ஒத்து போகல யாருடைய வாழ்க்கைக்கும் தோதுவாக இந்த வீடு அமையல்ல இதில் வந்தவர்கள் அனைவரும் கொடுத்த முதலையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திரும்பி விட்டவர்களைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் யாரும் அந்த வீட்டை விலை கொடுத்து வாங்குவதற்கு முன்வர மாட்டோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுகோ இந்த உலகத்திற்கு சொந்தக்காரன் இந்த வீட்டை படைத்தவன் அவன் இந்த வீட்டை உருவாக்கியவன் அவன் தான் இந்த உலக வாழ்க்கையை ஆரம்பித்தவன் அவன் தான் இதை முடித்து வைப்பவனும் அவன் தான் அவன் எங்களுக்கு எச்சரிக்கை செய்து சொல்கிறான் அன்னமல் துன்யா வலகுன் உலக வாழ்க்கை இருக்கிறது இது வீணானது இது விளையாட்டானது பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் இது பெருமை பாராட்டக்கூடியது பெருமை பேசக்கூடியது இது வெளி உலக அலங்காரம் வெளியில் மாத்திரம்தான் இதில் அந்த ரங்கத்தில் மிகவும் அசிங்கமானது அந்த ரங்கத்தில் இது மிகவும் கேவலமானது இதில் நிரந்தரமாக வாழ்ந்தவர்கள் உலக வரலாற்றிலே யாரும் கிடையாது அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்தில் ஒரு மனிதன் இருந்தான் பூமிக்கு மேல் ஒரு மனிதன் இருந்தான் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் உலக வரலாற்றிலேயே அல்லாஹுடைய படைப்பினங்களிலேயே யாரும் வாதிடாத முறையில் அல்லாஹுக்கு முன்னால் சவால் விட்டவன் அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்னவன் உங்களுக்கு ஒரு ரப்பு இருக்கலாம் உங்களுக்கு ஒரு இறைவன் இருக்கலாம் ஆனால் அந்த ரப்பை விட அந்த இறைவனை விட நான் தான் மேலானவன் நான் தான் உயர்வானவன் என்று ஒரு வாதித்த ஒரு மனிதன் நம்முடைய பூமிக்கு மேல் வாழ்ந்திருக்கிறான் சகோதரர்கள் அல்லாஹ் அவனையும் விட்டு வைக்கல்ல உலகம் அவனை கூட விட்டு வைக்கல்ல இன்று ஒரு சடப்பொருளாக ஒரு பிணமாக அல்லாஹ் அவனை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் அவனும் உலகத்தில் அவனை விட மோசமான ஒரு மனிதன் பூமிக்கு மேல் பிறக்கவில்லை அவனை அல்லாஹ் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறான் என்றால் உலகம் முடியும் வரைக்கும் அச்சாட்சியாக ஆக்கி வைத்திருக்கிறான் அவன் சொன்னான் நான் தான் இறைவன் என்னை நீங்க வணங்கோணும் என்று சொன்னவன் பூமியில சகோதரர்களே அவனுக்கும் பூமிக்கு மேலால் எந்த லாபமும் கிடைக்கல அவனுக்கு பூமிக்கு மேலால எந்த பிரயோஜனமும் கிடைக்கல கடைசியில கடைசியில அந்த ஆத்துக்குள்ளால கடலுக்குள்ளால அவன் மூழ்கடிக்க போற நேரத்துல தொண்டை வரைக்கும் தண்ணி வந்திருக்குது கழுத்து வரைக்கும் தாண்டிருக்கிறான் இப்பொழுது சொன்னான் இப்பொழுது அந்த பிரவுன் அதிமா சொன்ன விஷயத்தை அல்லாஹ் சூரா யூனிஸில் இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அவன் சொன்னான் ஆமன்து அன்னஹூலா இலாக இல்லல்லி ஆமனத் பனு இஸ்ராயின் மனு இஸ்ரவேலர்கள் இவ்வளவு நாளாக எந்த இறைவனை கொண்டு இமான் கொண்டார்களோ அந்த இறைவனை நானும் இப்பொழுது நம்புகிறேன் என்று சொன்னான் நானும் இப்பொழுது அந்த இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னான் கடலுக்குள் மூழ்கிக் கொண்டு கழுத்து வரைக்கும் தண்ணீர் வந்திருக்கிறது இப்பொழுது களிமா சொல்கிறான் நான் என்னுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த பனு வேலர்கள் இந்த மூசாவும் ஹாரோனும் இவ்வளவு காலம் எடுத்து சொன்ன இந்த களிமாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவனிடத்துல கேட்டான் இப்பொழுதுதானா உனக்கு நேரம் வந்தது இவ்வளவு நாளாக உன்னுடைய காலடியில் வந்து அழுதார்களே உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து அழுதார்களே நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா அதை நீ பொருட்படுத்தவில்லை அல்லவா இன்றைய நாள் முதல் இன்றைய நாள் முதல் உன்னுடைய உடம்பை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சத்தியம் செய்தான் இன்றைய நாள் முதல் உன்னுடைய உடம்பை நான் பாதுகாப்பேன் ஏன் ஆயா உனக்கு பின்னால் உலகத்தில் வர இருக்கிற சமூகங்களுக்கு இது ஒரு அத்தாட்சியாக இருக்கட்டும் இது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் உலகத்தில் நான் தான் அல்லாஹ் என்று சொன்னவன் கூட நான் தான் ரப் என்று சொன்னவன் கூட உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரம் இல்லை என்பதை உலக மக்கள் விளங்கிக் கொள்ளட்டும் என்பதற்காக உன்னை நான் படிப்பினைக்காக தியாமத்து நாள் வரைக்கும் வைத்திருப்பேன் என்றான் அல்லா இன்று வரைக்கும் சகோதரர்களே அவனுடைய உடம்பு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே உலக வாழ்க்கை மிகவும் அற்பமானது சொற்பமானது நிரந்தரம் இல்லாதது இது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் குரானில் பல இடங்களில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்கிறான் உலக வாழ்க்கையை நீங்கள் போதுமாக்கி கொண்டீர்களா உலக வாழ்க்கையை உங்களுடைய குறிக்கோளாக ஆக்கிக் கொண்டீர்களா பமல் ஹயாத்து துன்யா மினல் ஆசரத்து இல்லாமத்தா ஆசரத்தை ஒப்பிடும் பொழுது மறுமை நாளை ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு எந்த லாபமும் இல்ல எந்த பிரயோசனமும் இல்ல என்று அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் பல் துசிரூனல் ஹயாத்தத் துன்யா அல்லாஹ் சொல்கிறான் யார் தன்னுடைய பாதுகாத்துக் கொள்கிறாரோ தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்கிறாரோ யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை மிகவும் சுத்தமான ஒரு கால வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் அடிக்கடி குரானில் எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் நீங்க உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா உலக வாழ்க்கை உங்களுக்கு போதும் ஆக்கிக் கொண்டீர்களா மறுமையுடைய வாழ்க்கை அது நிரந்தரமானது மிகவும் சிறந்த ஒரு வாழ்க்கை மிகவும் கண்ணியமான ஒரு வாழ்க்கை அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு இன்பமான ஒரு சந்தோஷமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் எம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இரண்டு இரண்டு விடயங்கள் தான் சுவர்க்கத்துக்காக வேண்டி மனிதனிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது வெறும் இரண்டே இரண்டு விடயங்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஒன்று என்னுடைய ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை என்னுடைய இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அடுத்தது என்னுடைய மனோ இச்சைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்வது மனோ ஆசைகள் ஆசைகளை வைத்துத்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான் இந்த ஆசையை கொஞ்சம் கட்டுப்படுத்துவது அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு சாதாரண மனிதனுக்காக எம்முடைய ஆசையை நாம் கட்டுப்படுத்துகிறோமா இல்லையா ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்காக எம்முடைய ஆசையை நாம் விட்டுக் கொடுக்கிறோமா இல்லையா நாம் ஒரு பாவம் செய்ய போகிறோம் ஒரு பாவம் செய்வதற்கு அந்த பாவத்தினுடைய வாசலில் நிற்கிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே யாரும் தெரியாத ஒரு மனிதன் யாரும் அறியாத ஒரு மனிதன் அந்த பாதையால் வருகிறான் என்றால் அந்த மனிதனுக்காக நான் செய்ய இருந்த அந்த பாவத்தை விடுகிறோமா இல்லையா ஒரு பாவத்தை செய்ய போகிறோம் ஒரு குற்றத்தை செய்ய போகிறோம் ஒரு மனிதன் வருகிறான் அவன் களிமா சொன்னவன் அல்ல ஒரு அந்நிய சகோதரனாக இருக்கட்டும் இந்த மனிதனுக்கு முன்னால் நான் பாவம் செய்வதா இவனுக்கு முன்னால் நான் இந்த குற்றத்தை செய்வதா இவன் என்னை குற்றவாளியாக பார்த்து விடுவானே இவனுடைய பார்வையில் நான் ஒரு கேவலமான மனிதனாக மாற்றப்பட்டு விடுவேனே என்ற சிந்தனை எமக்கு வருகிறதா இல்லையா நாம் அந்த பாவத்தை விடுகிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் ஏன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை வருவதில்லை ஏன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ஏற்படுவதில்லை அல்லாஹ் சொல்கிறான் எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனையில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள் அடுத்தது எப்பொழுதும் உன்னுடைய நப்சை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள் இந்த இரண்டையும் உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டா என்றால் பைனல் ஜென்ற கையல் மகுவா நீ தங்குற இடம் உனக்குரிய இடம் உயர்தரமான ஜென்னத்தாக சுவர்க்கமாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று நான் சொல்கிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இறை விசுவாசிகளே ஒரு சாதாரண ஒரு சொற்பமான சொற்பமான வாழ்க்கைக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் தான் தேடக்கூடியது வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லோரும் என்ன சொல்றோம் வாழ்வது கொஞ்ச காலம் இந்த கொஞ்ச காலத்துக்கு நிம்மதியாக சந்தோஷமா இருந்துட்டு மூத்தாகிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே நிம்மதியாக வாழ்வதற்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் எம்மை படைத்தவன் எம்மை பரிபாலிக்கக்கூடியவன் எம்முடைய நிலைமைகள் எங்களை விட அல்லாஹ் மிக அறிந்தவன் நாம் எங்களுடைய பாலாட்டுகளை சொல்கிறோம் எங்களுடைய நிலைமைகளை சொல்கிறோம் எங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இது அனைத்தையும் நாம் அறிந்ததை விட அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான் அவன் எனக்கு புத்தி சொல்லி தருகிறான் உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு பொருத்தமாக ஆக்கிக்கோ உன்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை உண்டாக்குறேன் உன்னுடைய வாழ்க்கையில நான் இன்பத்தை உண்டாக்குறேன் நீ ஒரு தனி மனிதனாக எனக்கு வழிபடக்கூடியவனாக என்னை கட்டுப்படக்கூடியவனாக என்னுடைய சிந்தனை உடையவனாக ஒரு தனி மனிதன் நீ வாழ ஆரம்பித்தால் உன்னுடைய தனி வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை தருகிறேன் என்கிறான் அல்லாஹ் من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه நீ ஒரு தனி மனிதனாக செயல்படுகிறாயா கட்னம் தனியாக இருந்து அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நாளை நான் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லாவுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டப்படும் என்ற சிந்தனையில் உன்னுடைய வாழ்க்கை செல்கிறதா அல்லாஹ் சொல்கிறான் உனக்கு நான் உலகத்தில சந்தோஷமான வாழ்க்கையை தந்துருவன் இன்பமான வாழ்க்கையை தந்துருவன் நிம்மதியான வாழ்க்கையை தந்துருவன் யார் அல்லாஹுடைய சிந்தனையோடு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவன் எழுதி பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பார்களோ தன்னுடைய வாழ்நாளை கழிப்பார்களோ இவர்களுடைய மரண தருவாயில் சக்கராத்துடைய வேலையில் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் அவனுடைய பிரத்யேகமான மலக்குகளை இறக்குகிறான் இவர் சக்கராத்தில் சிரமாறிக் கொண்டிருக்கிறார் சக்கராத்தில் இவர் மதிமயங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல அந்த மலக்குகள் வந்து சொல்லுவாங்க அல்லா தகாபு வலா தகசனு நீங்க பயப்படவானாம் கவலப்படவானாம் உலகத்துல எதெல்லாம் விட்டு விட்டு போறீங்களோ அதை பற்றி நீங்கள் சஞ்சலப்பட வேணாம் நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்தை பற்றிய பயம் உங்களுக்கு தேவையில்லை உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் நாங்க உங்களுக்கு பாதுகாப்பாளர்களாக இருப்போம் உங்களை நாங்க கண்காணித்துக் கொண்டிருப்போம் உங்களை சுவர்க்க வாசலில் கொண்டு போய் சேர்ப்பது எங்களுடைய பொறுப்பு என்று மலக்குகள் வந்து நண்பாராயத்தோடு எங்களுடைய உயிர்களை கைப்பற்றி செல்வார்கள் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்திலே அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான் இது வாழ்க்கை அல்ல மனிதன் நாளை தியாமத்துடைய நாளையில் சொல்வதை அல்லாஹ் என்று சொல்லித் தருகிறான் யாழை என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எதையாவது அனுப்பி வைத்திருக்க கூடாதா என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எதையாவது சேமித்திருக்க கூடாதா என்று மனிதன் சஞ்சலப்படுவதை அல்லா என்று சொல்கிறான் வாழ்க்கை என்பது இது வல்ல சகோதரர்களே இது வாழ்க்கையை தயாரிக்க வந்த ஒரு விதம் இது வாழ்க்கையை தயாரிக்க வந்த ஒரு விதம் இங்கு எதை நாம் விதைக்கிறோமோ அதை இன்ஷா அல்லாஹ் நாளை கயாமத்துடைய நாளையில் நாம் அறுவடை செய்து கொள்வோம் இன்று எதை நாம் விதைத்து விட்டு செல்கிறோமோ அது நாளை கியாமத்துடைய நாளையில் எங்களுக்கு பிரயோசனம் உள்ளதாக அமையும் எங்களுடைய செல்வங்கள் எங்களுடைய சொத்துக்கள் அது இன்று அல்லாஹுக்காக வேண்டி செலவிடப்பட வேண்டும் அல்லாஹுடைய பாதையில் அது டெபாசிட் பண்ணப்பட வேண்டும் அல்லாஹுடைய வங்கியில் அது செலுத்தப்பட வேண்டும் அப்படி என்றால் அல்லாஹ் சொல்கிறான் நாளை உங்களுடைய செல்வத்துக்கு ஒரு நாள் வர இருக்கிறது யா ஐயுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة உங்களுடைய பணத்தை இன்றே உங்களுடைய பேங்க்ல அக்கவுண்ட்ல நீங்க டிபாசிட் பண்ணுங்க எந்த அக்கவுண்ட் அல்லாஹுடைய அக்கவுண்ட்ல அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுக்கு விருப்பமான வழியில உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாளை ஒரு நாள் வர இருக்கிறது நாளை ஒரு தினம் வர இருக்கிறது லாபை லாபை அன்றைய நாளில் உங்களுடைய பணத்திற்கு எந்த விதமான வியாபாரமும் ஏற்பட முடியாது எங்களுடைய பணம் எங்களுடைய சொத்து செல்வம் வியாபாரத்துக்கு உதவாத ஒரு நாள் வரை இருக்கிறது உங்க நண்பர்களோ சொந்தங்களோ உதவி செய்ய முடியாத ஒரு நாள் வரை இருக்கிறது அந்த நாளைக்காக உங்களுடைய பணத்தை நீங்கள் இப்பொழுதே முற்படுத்தி அனுப்பி வைத்து விடுங்கள் அன்றைய தினம் உங்களுடைய பணம் உங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்துல விட்டு செல்ற பணம் எங்களுக்கு ஆபத்தாக அமையலாம் எங்களுக்கு பிரச்சனையாக அமையலாம் எங்களுக்கு சிக்கலை கபரில் மறுமையில் எங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே எங்களுடைய உலக வாழ்க்கையில் பிள்ளைகளை நாம் விட்டு செல்பவர்களாக இருந்தால் அந்த பிள்ளை எம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கபரில் கஷ்டப்படும் பொழுது யா என்னுடைய தாயுடைய தந்தையுடைய கபரை பிரகாசமாக்குவாயாக அந்த தாயுடைய கபரை மன்னிப்பாயாக என்று துவா செய்யக்கூடிய பிள்ளையை விட்டு சென்றால் அந்த பிள்ளையின் மூலமாக எங்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும் கிராமத்தினால் வரைக்கும் எங்களுடைய வருமானம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் வளர்க்கப்படுகிறார்கள் எங்களுடைய பிள்ளைகள் நாம் அவர்களுக்கு துவா சொல்லிக் கொடுக்கிறோமா துவாக்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக எம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்களா எனக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு பிள்ளையும் ஒரு சஜதா செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக நான் மாற்றவில்லையே எனக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒரு சூறா யாசியில் ஓதக்கூடிய ஒரு பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படவில்லையே என்ற செஞ்சளமும் கவலையும் எங்களை கபரில் ஆட்டடைக்கும் சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே எங்களுடைய சொத்துக்கள் செல்வங்கள் இது கியாமத்து நாள் வரைக்கும் பிரயோசனப்படக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான் அந்த வழியிலே நம்முடைய வாழ்க்கையை கழிப்போம் என்றால் அல்லாஹ் அந்த வாழ்க்கையின் மூலமாக லாபத்தை நஷ்டத்தையும் அல்லாஹ் எம்முடைய கையில் தந்திருக்கிறான் நாம் முயற்சியிலே நம்முடைய கட்டுப்பாட்டிலே தான் அல்லாஹ் லாபத்தையும் வைத்திருக்கிறான் நஷ்டத்தையும் வைத்திருக்கிறான் ஆனால் இன்று நாம் ஒவ்வொருவரும் உலகத்தினுடைய நஷ்டத்தையும் உலகத்தினுடைய லாபத்தையும் மிக நுணுக்கமாக ஆராய்கிறோம் நுணுக்கமாக பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளை வியாபாரத்தை பழக்குகிறோம் அந்த பிள்ளை வியாபாரத்தில் ஒரு தவறு செய்துவிட்டால் சுபஹானல்லா அந்த பிள்ளையை கட்டி கேட்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு வியாபார முறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அங்கே நிறைய பேர் இருக்கிறோம் ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு இன்னும் சூரத்துள் பாத்தியா ஓத தெரியாது என்னுடைய பிள்ளை இன்னும் தொழுகையுடையவனாக ஆகவில்லையே கரகத்துக்குரியவனாக நரகத்தின் எரி கொல்லியாக என்னுடைய இந்த பிள்ளையும் மனைவியும் குடும்பமும் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்ற சிந்தனை வருவது மிக குறை அல்லாஹுடைய நல்லடியார்களே இறை விசுவாசிகளே என்ன இருந்தாலும் நாம் வாழ்வது கொஞ்ச நாளை அருமை ரசூலுல்லா சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவங்க சொன்னாங்க நீங்க வாழ்வது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதிகள் அவ்வளவுதான் எங்களோட வாழ்க்கை அதுக்கு மேல் மிஞ்சி வாழ்ந்தாலும் எங்களால நல்ல அமல்கள் செய்ய முடியாது எங்களால இபாதத்துகள் செய்ய முடியாது நாம் வாலிபத்தில் செய்ததை வயோதிபத்தில் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இந்த எத்தனையோ பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பேர் நாங்கள் இன்று வாழ்க்கையில் நோயாளியாக ஆகிவிட்டோம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மருந்தும் கையுமாக என்னுடைய வாழ்க்கையை கடக்கக்கூடிய எத்தனையோ பேர் நம்மில் இருக்கிறோம் ஆனால் நமக்கு சிந்தனை வருவதில்லை நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் என்னிடத்தில் மலக்குள் மௌத் வர இருக்கிறாரே என்னுடைய உயிரை கைப்பற்ற இருக்கிறாரே நான் என்னுடைய ரப்புக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தாக்கப்படுவேனே என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறானே என்ற சிந்தனை வருவது மிக குறைவாக இருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்பது வெறும் அளவில் பேச்சளவில் இல்ல சகோதரர்களே நாம் வாழ்ந்து காக்க வேண்டும் நாம் ஒரு இஸ்லாமிய சமூகம் ஒரு முஸ்லிம் சமூகம் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் இது நம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பாக இருக்கிறது நம் ஒவ்வொருவர் மீது கடமையாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு பெரிய ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் சமூகம் இன்று மிகப்பெரிய ஒரு அழிவை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஹதீசுடைய கிதாபுகளில் திரட்டி பார்த்தால் எல்லா கிசாபுகளையும் கடைசி பகுதியாக கிசாபுல் சிக்கன் மறுமை நாளுடைய அடையாளங்கள் மறுமை நாளுடைய பிரச்சனைகள் உலக வாழ்க்கையினுடைய சிரமங்கள் பிரச்சனைகள் என்ற ஒரு பாடம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு தலைப்பு எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஹதீஸ் கிரந்தங்களிலே அந்த தலைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹதீசுகளை ஆராய்ச்சி செய்தால் ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் முஸ்லிம்கள் பெயரளவில் முஸ்லிம்களாக இருப்பார்கள் சொன்னாங்க என்னுடைய சமூகத்தில் ஒரு காலம் வரும் அந்த காலத்துல மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு அந்த காலத்துல வாழக்கூடிய முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்ற பெயரளவுல இருப்பாங்க பெயர் மாத்திரம் சுபானல்லா அல்லாஹுடைய அத்மாவுல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய பெயர்களாக இருக்கும் அல்லாஹுடைய திருநாமங்கள் சூட்டிய பெயராக இருக்கும் அபிமான்களுடைய பெயர்களாக இருக்கும் சகாபாக்களுடைய பெயர்களாக இருக்கும் சஹாபி பெண்மணிகளுடைய பெயர்களாக இருக்கும் ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு ஆனால் அவருடைய பெயர் மாத்திரம் முஸ்லிமாக இருக்கும் இஸ்லாத்தினுடைய எந்த விதமான செயற்பாடும் அவருடைய வாழ்க்கையில் இருக்காது என்று சொன்னாங்க இஸ்லாமிய பேரை வைத்து மாத்திரம் நாம் முஸ்லீம்களாக மாறிவிட முடியாது சகோதரர்களே இஸ்லாமுடைய பேருடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் இஸ்லாமிய வாழ்க்கை அவர்களிடத்தில் இல்லாமலாகிவிடும் என்று சொன்னார்கள் வலாமினல் குரானி இல்லா ரஸ்மும் அவங்க சொன்னாங்க குரான்ல எல்லா பிரதிகளும் குரான் அச்சடிக்கப்பட்டு பிரதிகளாக வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் குரானுடைய வாழ்க்கை அந்த முஸ்லீம் சமூகத்தில் இருக்காது என்று சொன்னாங்க இந்த குரானுடைய இந்த இந்த கபடுகளை பார்த்தால் வருஷக்கணக்காக திறக்கப்படாத குரான்கள் இதில் இருக்குது வருஷக்கணக்காக தூசி கட்டாத குரான்கள் இதில் இருக்குது ஏன் ஓதுவதற்கால் இல்ல ஓத தெரியாத ஒரு சமூகம் இந்த குரான் ஓதுகின்ற சமூகம் எம்முடைய சமூகத்தில் கிடையாது நாம் இங்கு கூடியிருக்கிற எல்லாரும் உங்களுடைய மனசுல கைய வச்சு சொல்லுங்க எனக்கு குரான் ஓத தெரியும் என்றவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் எனக்கு குரானுடைய அறிவு இருக்குது என்று சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் சூரத்தில் பாத்தியாவும் இந்த குல்ஹுவல்லாகும் அகது சூறாக்களும் தான் இதை தவிர குரான்ல எதுவும் தெரியாது இதை கற்றோணும் என்ற படிக்கோணும் என்ற ஆசையும் கிடையாது படிக்கிறதுக்கு கேட்கணும் என்ற சிந்தனையும் கிடையாது குரானுடைய வாழ்க்கை இல்லாத முஸ்லிம்கள் அந்த சமூகத்தில் வாழ்வார்கள் என்று நபியுல்லாஹி சல்லாஹ் சொல்லமாக சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட ஒரு காலத்தை இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான காலத்துக்குள் நாங்கள் காலடி வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கியாமத்துடைய அடையாளத்துக்குள் நாங்கள் நுழைந்து விட்டோம் இன்றோ நாளையோ இந்த உலகம் அழிக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் அழிக்கப்பட இருக்கிறோம் நாம் நசுக்கப்பட இருக்கிறோம் அல்லாஹுக்கு முன்னால் நாம் மண்டியிட்டு மன்றாட இருக்கிறோம் அதற்கு முன்னால் ஒரு தௌபாவுடைய காலம் எங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறது அது அவங்க சொன்னாங்க அந்த காலத்துல வாழக்கூடிய முஸ்லிம்கள் அவங்களோட தீன பாதுகாக்கிறது உள்ளங்கையில கடலை பாதுகாக்கிறத போல உள்ளங்கையில கணல் வைக்கப்பட்டால் நாம் எப்படி துடிதுடித்து போவோமோ இதே போன்று முஸ்லிம்கள் அன்றைய காலத்துல தீன பாதுகாக்கிறது மிக கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னாங்க மேலும் சொன்னாங்க உங்களுடைய வீட்டுக்குள் எப்படி பிரச்சனைகள் வரும் என்றால் உங்களோட வீட்டுக்குள் எப்படி சீர்கேடுகள் வரும் என்றால் மழை பெய்தால் மழை பெய்தால் மழை பெய்யும் பொழுது எம்முடைய வீடு திறந்திருந்தால் எம்முடைய வீட்டுக்குள் எப்படி மழை துளிகள் தடுக்கப்படாமல் வருமோ இதே போன்று எங்களுடைய வீட்டுக்குள் பிரச்சனைகள் உருவாகும் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு இக்கட்டான ஒரு காலநிலைக்கும் சூழ்நிலைக்கும் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய நல்லே இதே நிலைமை எங்களுக்கு தொடருமானால் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் ஒரு கஷ்டத்தை சிரமத்தை மேற்கோள் காட்டக்கூடிய சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும் எம்முடைய பிள்ளைகளே எமக்கு உதைக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் எம்முடைய பிள்ளைகளே எமக்கு நெருப்பு வைக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள் இன்று பத்திரிகைகளில் சுபானல்லா பிள்ளைகள் பெற்றோர்களை கொலை செய்வதற்கு துணையாக இருந்த பிள்ளைகளை பற்றி ஒரு பக்கம் ஒவ்வொரு பத்திரிகையிலும் கருதப்படுகிறது அந்த பத்திரிகையினுடைய நோக்கம் பிள்ளைகள் பெற்றோர்களை கொலை செய்வதற்கு எப்படி உதவி செய்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள் நாங்கள் கால் வைத்திருக்கிறோம் இதை இப்படியே விட்டுவிட்டோம் என்றால் நாங்களும் அழிந்து எம்முடைய சமூகத்தையும் அழித்து விடுவோம் நபியுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவங்க ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே அந்த ஒட்டக காலத்திலேயே இதற்குரிய ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னாங்க உலகத்துல வாழக்கூடிய தீன்தாரிகளும் தீன் இல்லாதவர்களுக்கும் உதாரணம் ஒரு கப்பல்ல கடல்ல பயணம் செய்யறவங்களை போல அவங்க சொன்ன இந்த உதாரணத்தை பாருங்க இந்த கப்பல்ல இரண்டு தட்டுகள் இருக்குது ஒன்று மேல் தட்டு அடுத்தது கீழ்த்தட்டு மேல் தட்டுல நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் சாலிகானவர்கள் இருக்கிறார்கள் தொழுகிறவர்கள் இருக்கிறார்கள் இவாக செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் கீழ்த்தட்டுல மோசமான மனிதர்கள் இருக்கிறார்கள் கீழ்த்தட்டுல மோசமான குணமுடையவர்கள் இருக்கிறார்கள் நபி அவங்க சொன்னாங்க அந்த உதாரணம் மேல் தட்டுல உள்ளவங்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது கீழே உள்ளவங்களுக்கு தண்ணி இல்ல கீழே உள்ளவங்க தண்ணீர் தேவைப்பட்டா அந்த கப்பல்ல மேல் பகுதிக்கு போய்தான் தண்ணீர் எடுத்து கொண்டு வரணும் கீழே உள்ள இந்த மக்கள் யோசிக்கிறாங்க நாங்க அடிக்கடி மேல பேச்சு வாரத்தினால மேல உள்ளவங்களுக்கு சிரமம் ஏற்படும் அதனால எங்களுக்கு கீழே தான் தண்ணி இருக்குது இந்த கப்பல்ல ஒரு துவாரத்தை ஒரு ஓட்டைய போட்டுக்கொண்டா நாங்க நினைச்ச மாதிரி தண்ணிய எடுத்துக் கொள்ளலாமே என்று யோசிச்சு அந்த கப்பல்ல துவாரம் இடுவதற்கு ஓட்டை இடுவதற்கு துளை இடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் நபி அவங்க சொன்னாங்க இதை பார்த்து கொண்டு மேல இருக்கிற மக்கள் நமக்கு என்ன போகுது கீழே இருக்கிறவங்க தானே அவங்களுக்கு விருப்பமானதை செய்யட்டும் என்று விட்டுவிட்டால் நபி அவங்க சொன்னாங்க தண்ணீர் மூழ்கி இரண்டு கூட்டத்தார்களும் அழிந்து விடுவதை போன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய நாங்க இன்று நாம் ஏதோ ஒரு வகையில் இன்று ஜும்மா தொழுகைக்காவது வந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த காட்சி இந்த நிலைமை இப்படியே நீடித்து விட்டால் எதிர்வரக்கூடிய காலங்கள்ல ஜும்மா தொழுகைக்கு கூட எங்களுடைய பிள்ளைகள் வரமாட்டாங்க சும்மா தொழுகைக்கு கூட எங்களுடைய பிள்ளைகள் வரமாட்டாங்க என்பதை நீங்க ஒவ்வொருத்தரும் ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க அதனால எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குவோம் எத்தனையோ ஜும்மாக்கள் கேட்டுட்டோம் எத்தனையோ பயான்கள் கேட்டுட்டோம் பயான் கேட்டு கேட்டு இன்றைக்கு புளிச்சு பேசுது தொடர்ச்சி பேசுது ஒவ்வொரு நாளும் பயான் ரேடியோவிலையும் பயான் டிவிலையும் பயான் எங்க பார்த்தாலும் பயான் பயான் பயான் என்று பயான் புடிச்சு போச்சு ஆனால் வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்திருக்குது வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்திருக்குது அல்லாஹ் குரான்ல படிச்ச விஷயங்களை அமல் செய்யாதவங்களுக்கு உதாரணம் சொல்கிறான் مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا அல்லாஹ் சொல்கிறான் படித்தவைகளை வாழ்க்கையில் அமல் செய்யாதவர்கள் பொதிகள் சுமந்த கழுதையை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தொழோனும் என்ற அறிவு இருக்குது ஆனால் நாம தொழுகையாளிகள் இல்லை என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் அல்லாஹுடைய பார்வையில் கழுதைகளாக இருக்கிறோம் அல்லாஹுடைய பார்வையில் நாம் கழுதைகளாக மனித உருவத்தில் நடமாடக்கூடிய கழுதைகள் நாம் அல்லாஹுடைய கட்டளை எம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாம் படித்திருக்கிறோம் இதை நாம் அமல் செய்யவில்லை என்றால் அல்லாஹே சொல்கிறான் இவர் சமசலில் ஹிமார் இவர் கழுதையை போன்றவர் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் எம்மை மிக கண்ணியமானவர்களாக சிறப்பானவர்களாக சிறந்தவர்களாக படைத்திருக்கிறான் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் நம்மிடத்தில் தந்திருக்கிறான் எனவே நாம் அல்லாஹ் தந்த கண்ணியத்தை பாதுகாத்து நல்ல மனிதர்களாக ஒரு இஸ்லாமிய சமூகமாக அல்லாஹுக்கு முன்னால் வழிபடக்கூடிய ஒரு உம்மத்தாக வாழ்ந்து மரணிப்பதற்கு இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொகை செய்வானாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயா தப்பு தவறுகளை மன்னிப்பாயா யா அல்லா இதிலிருந்து எங்களுடைய அனைத்து பாவங்களையும் விட்டுவிட்டு உன்னை வணங்கக்கூடிய உன்னிடத்தில் சௌபா செய்யக்கூடிய இச்சகபார் செய்யக்கூடிய உனக்காக சஜிதா செய்யக்கூடிய நல்ல ஒரு முஸ்லிமாக என்னை மாற்றி விடுவாயா நல்ல ஒரு முஸ்லீம் சமூகமாக என்னை மாற்றி விடுவாயா யா அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் யார் யார் கபராளிகளாக இருக்கிறார்களோ அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய கபடுகளை சுவர்க்க பூங்காவாக ஆக்கிவிடுவாயாக எங்களுடைய உற்றாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எதுவெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறதோ அவைகளை உன்னுடைய கட்டளை பிரகாரம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு தௌக்கி செய்வாயாக யா அல்லா நாம் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்கிறோம் அந்த ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் போது எங்களுடைய உயிர்களை உன்னுடைய திருப்பொருத்தத்துடன் கைப்பற்றி உயர்தரமான ஜென்னத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றி விடுவாயாக இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்து இஸ்லாமிய பேர் வைத்து இஸ்லாமிய ஊர்களிலே வாழ்ந்து அல்லாஹுக்காக வேண்டி அசோலுக்காக வேண்டி என்று எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எமக்கு வைத்த பேர்களோடு யா அல்லா நாளை மறுமையில் முஸ்லிமாக உங்களை சந்திப்பதற்கு தோட்டி செய்வாயாக வாசர் அவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபுல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil பயான்ஸ் டாட் காம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்